بسم الله الرحمن الرحيم طاسيم ميم تلك آيات الكتاب المبين அத்தியாயம் அஷ்ஷுஅரா மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் இருநூற்றி இருபத்தி ஏழு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் தாசீம் மீம் இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும் لعلك باخع نفسك ألا يكونوا إِن نَّشَأْ نُنَزِّلْ عَلَيْهِم مِّنَ السَّمَاءِ آيَةً فَظَلَّتْ أَعْنَاقُهُمْ لَهَا خَاضِعِينَ وَمَا يَأْتِي فيهم مِنْ ذِكْرٍ مِنَ الرَّحْمَنِ مُحْدَثٍ إِلَّا كَانُوا عَنْهُ مُعْرِضِينَ فَقَدْ كَذَّبُوا فَسَيَأْتِيهِمْ أنباء ما كانوا به يستهزئون நபியே இவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை என்பதற்காக கவலைப்பட்டு உம்மையே நீர் மாய்த்துக் கொள்வீர் போன்றிருக்கின்றதே நாம் நாடினால் விண்ணிலிருந்து ஒரு சான்றினை இவர்கள் மீது இறக்கி வைத்திருக்க முடியும் அதன் முன்னே இவர்களின் பிடரி பணிந்துவிடும் கருணை மிக்க இறைவனிடமிருந்து புதிதாக எந்த ஓர் அறிவுரை இவர்களிடம் வந்தாலும் இவர்கள் அதனை புறக்கணித்து விடுகின்றார்கள் இதோ இப்போதும் இவர்கள் பொய்யென தூற்றிவிட்டிருக்கின்றார்கள் ஆனால் எதனை இவர்கள் கேலி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதனை பற்றிய உண்மை செய்திகள் விரைவில் இவர்களுக்கு பல்வேறு வழிகளின் மூலம் தெரிந்துவிடும் أَوَلَمْ يَرَوْا إِلَى الْأَرْضِ كَمْ أَنبَتْنَا فِيهَا مِن كُلِّ زَوْجٍ كَرِيمٍ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً وَمَا كَانَ أَكْثَرُهُم وَإِنَّ رَبَّكَ لَهُوَ الْعَزِيزُ الرَّحِيمُ இவர்கள் பூமியின் மீது பார்வை செலுத்தவில்லையா என்ன எத்துணை அதிக அளவில் எல்லா விதமான உயர்தர தாவரங்களை நாம் அதில் முளைக்கச் செய்திருக்கின்றோம் சின்னமாக இதில் ஒரு சான்று இருக்கிறது ஆயினும் இவர்களில் பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லர் மேலும் சின்னமாக உம் இறைவன் மிக வலிமை வாய்ந்தவனாகவும் பெருங்கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் وَإِذْ نَادَى رَبُّكَ مُوسَىٰ أَنِ ائْتِ الْقَوْمَ الظَّالِمِينَ قَوْمَ فِرْعَوْنَ أَلَا يتقون قال رب إني أخاف أن يكذبون ويضيق صدري ولا ينطلق لساني فأرسل إلى هارون وَلَهُمْ عَلَيَّ ذَنبٌ فَأَخَافُ أَن يَقْتُلُونِ قَالَ كَلَّا فَاذْهَبَا بِآيَاتِنَا إِنَّا مَعَكُمْ مُسْتَمِعُونَ فأتيا فرعون فقولا إنا رسول رب العالمين أن أرسل معنا بني إسرائيل அந்த நிகழ்ச்சியை இவர்களுக்கு நேர் கூறும் உம்முடைய இறைவன் மூசாவை அழைத்து கூறினான் அக்கிரமம் புரிந்த சமூகத்தாரிடம் சிராவுனுடைய சமூகத்தாரிடம் நீர் செல்லும் அவர்கள் அஞ்சுவதில்லையா அதற்கு அவர் பணிந்து கூறினார் என் இறைவனே என்னை அவர்கள் பொய்யன் என்று தூற்றி விடுவார்களோ என்று நான் அஞ்சுகின்றேன் என் நெஞ்சம் இடுங்கி விடுகின்றது என் நாவுக்கு சரளமாக பேச வருவதில்லை எனவே நீ ஹாரூனுக்கு தூதுத்துவத்தை வழங்குவாயாக மேலும் என்னை பற்றி அவர்களிடம் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று நான் அஞ்சுகின்றேன் இறைவன் கூறினான் அப்படியல்ல நீங்கள் இருவரும் என்னுடைய சான்றுகளை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் நாம் உங்களுடன் அனைத்தையும் செதியுற்றுக் கொண்டிருப்போம் இருவரும் திராவுனிடம் செல்லுங்கள் மேலும் அவனிடம் கூறுங்கள் அகிலங்களின் இறைவன் எங்களை அனுப்பியிருக்கின்றான் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களை நீ எங்களுடன் அனுப்பிவிட வேண்டும் என்பதற்காக قال ألم نربك فينا وليدا ولبثت فينا من عمرك سنين وَفَعَلْتَ فَعْلَتَكَ الَّتِي فَعَلْتَ وَأَنْتَ مِنَ الْكَافِرِينَ அதற்கு ஃபிரௌன் கூறினான் நீ குழந்தையாய் இருந்தபோது உன்னை நாம் எம்மிடத்திலே வைத்து வளர்க்கவில்லையா மேலும் உன் வாழ்நாளில் பல ஆண்டுகள் நீ எம்மிடம் கழித்திருக்கின்றாய் அதன் பின்னர் நீ செய்துவிட்ட அந்த செயலையும் செய்துள்ளாய் நீ பெரிதும் நன்றி கெட்ட மனிதன்தான் قال فعلتها إذا وأنا من الضالين ففررت منكم لما خفت أَمْسَكْتُكُمْ فَوَهَبَ لِي رَبِّي حُكْمًا وَجَعَلَنِي مِنَ الْمُرْسَلِينَ وَتِلْكَ نِعْمَةٌ تَمُنُّهَا عَلَيَّ أَنْ عَبَّدْتَ بَنِي மூசா பதில் கூறினார் அப்போது நான் அறியாமையினால் அக்காரியத்தை செய்துவிட்டேன் பின்னர் நான் உங்களுக்கு அஞ்சி உங்களிடமிருந்து ஓடிவிட்டேன் பின் என் இறைவன் எனக்கு நுண்ணறிவு திறனை வழங்கினான் என்னை தூதர்களில் ஒருவனாகவும் ஆக்கினான் எனக்கு செய்ததாக நீ சொல்லிக் காட்டும் அந்த உபகாரத்தின் உண்மை நிலை யாதெனில் நீ இஸ்ராயில் வழித்தோன்றல்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததேயாகும் قال فرعون وما رب العالمين قال رب السماوات والأرض وما بينهما إن كنتم فرعون கேட்டான் மேலும் இந்த அகிலங்களின் இறைவன் என்பது என்ன அதற்கு மூசா பதிலளித்தார் அவன் வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கு இடையிலுள்ள அனைத்து பொருள்களுக்கும் அதிபதியாவான் நீங்கள் உறுதியான நம்பிக்கை கொள்பவர்களாயிருந்தால் قال لمن حوله ألا تستمعون قال ربكم ورب آبائكم الأولين قال إن رسولكم الذي أرسل إليكم لمجنون பிராவுன் தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் கூறினான் கேட்கிறீர்கள் அல்லவா இதற்கு மூசா கூறினார் அவன் உங்களுடைய இறைவனும் முன்னோர்களான உங்கள் மூதாதையருடைய இறைவனுமாவான் அதற்கு பிறவுன் அவையோரை நோக்கி கூறினான் உங்களிடம் அனுப்பப்பட்ட இந்த தூதர் சரியான பைத்தியக்காரனாய் தெரிகின்றார் قال رب المشرق والمغرب وما بينهما إن كنتم تعقلون قال لئن اتخذت إلها غيري لأجعلنك من المسجونين قال جئتك بشيء مبين قال فأت به إن كنت من الصادقين அதற்கு மூசா கூறினார் கிழக்கு மேற்கு மற்றும் அவற்றிற்கிடையேயுள்ள அனைத்திற்கும் அவன் அதிபதியாவான் நீங்கள் சற்றேனும் அறிவுடையோராக இருந்தால் அதற்கு பிராவுன் கூறினான் நீர் என்னை தவிர வேறு எவரையேனும் வணக்கத்திற்குரியவராய் ஏற்றுக்கொண்டால் சிறையில் வாடி வதங்கி கிடப்பவர்களுடன் உம்மையும் நான் சேர்த்து விடுவேன் மூசா கேட்டார் தெளிவான ஒரு சான்றை நான் உன்னிடம் கொண்டு வந்தாலுமா அதற்கு பிராவுன் கூறினான் அதனை கொண்டு வாரும் நீர் உண்மையாளராயின் فألقى عصاه فإذا هي ثعبان مبين ونزع يده فإذا هي بيضاء للناظرين அவன் இவ்வாறு கூறியதும் மூசா தன் கைத்தடியை போட்டார் உடனே அது சந்தேகமின்றி ஒரு பாம்பாயிற்று பிறகு அவர் தம் கரத்தை அக்குளிலிருந்து வெளியே எடுத்தார் உடனே அது பார்ப்போர் அனைவரின் முன்னிலையிலும் பிரகாசித்துக் கொண்டிருந்தது قال للملأ حوله إن هذا لساحر عليم يريد أن يخرجكم من أرضكم بسحره فماذا تأمرون قالوا أرجه وأخاه وابعث في المدائن حاشرين يأتوك بكل سحار عليم فجمع السحرة لميقات يوم معلوم وقيل للناس هل أنتم مجتمعون لعلنا نتبع السحرة إن كانوا هم الغالبين பிராவுன் தன்னை சுற்றிலும் இருந்த தலைவர்களிடம் கூறினான் இவர் உண்மையில் ஒரு கைதேர்ந்த சூனியக்காரர் தன்னுடைய சூனியத்தின் வலிமையால் உங்களை உங்கள் நாட்டிலிருந்து வெளியேற்ற விரும்புகின்றார் இப்போது கூறுங்கள் நீங்கள் என்ன கட்டளையிடப் போகின்றீர்கள் அதற்கு அவர்கள் கூறினார்கள் இவரையும் இவருடைய சகோதரரையும் தடுத்து வையுங்கள் பறை அறைவோரை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 கொண்டு நாங்களே வெற்றியாளர்களாய் திகழ்வோம் பிறகு மூசா தமது கைத்தடியை எறிந்தார் உடனே அது அவர்களின் பொய் வித்தைகளை விழுங்கிக் கொண்டே சென்றது இதனை கண்ட சூனியக்காரர்கள் அனைவரும் தம்மையும் அறியாமல் சஜிதாவில் வீழ்ந்து விட்டார்கள் பிறகு அவர்கள் உறக்க கூறினார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் அகிலங்களின் அதிபதியை மூசா மற்றும் ஹாரூனுடைய அதிபதியை قال آمنتم له قَبْلَ أَنْ آذَنَ لَكُمْ إِنَّهُ لَكَبِيرُكُمُ الَّذِي عَلَّمَكُمُ السِّحْرَ فَلَسَوْفَ تَعْلَمُونَ لَأُقَطِّعَنَّ لَأَقْطَعَنَّ أَيْدِيَكُمْ وَأَرْجُلَكُم مِّنْ خِلَافٍ وَلَأُصَلِّبَنَّكُمْ أَجْمَعِينَ قَالُوا لَا ضَيْرَ إِنَّا إِلَى رَبِّنَا مُنْقَلِبُونَ إِنَّا نَطْمَعُ أَنْ يَغْفِرَ لَنَا رَبُّنَا خَطَايَانَا கூறினான் மூசா கூறியதை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே நான் அனுமதி அளிப்பதற்கு முன்பே சின்னமாக உங்களுக்கு சூனியத்தை கற்றுத்தந்த உங்களின் பெரிய குருவாக இருக்கின்றார் இவர் சரி இப்பொழுது உங்களுக்கு தெரிந்துவிடும் நிச்சயமாக நான் உங்கள் மாறுகை மாறுகால்களை துண்டித்து விடுவேன் உங்கள் அனைவரையும் சிலுவையில் அறைந்து விடுவேன் அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள் பரவாயில்லை நாங்கள் எங்கள் இறைவனின் திருமுன் சென்று விடுவோம் எங்கள் இறைவன் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனெனில் அனைவருக்கும் முன்னதாக நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகிவிட்டோமே وَأَوْحَيْنَا إِلَى مُوسَى أَنْ أَسْرِ بِعِبَادِي أنكم متبعون فأرسل فرعون في المدائن حاشرين إن هذا شرذمة قليلون وإنهم لنا لغائضون وإنا لجميع حاذرون فأخ أَخْرَجْنَاهُمْ مِنْ جَنَّاتٍ وَعُيُونٍ وَكُنُوزٍ وَمَقَامٍ كَرِيمٍ كَذَلِكَ وَأَوْرَثْنَاهَا بَنِي إِسْرَائِيلَ மேலும் நாம் மூசாவுக்கு வகி அறிவித்தோம் என் அடியார்களை அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக புறப்படுவீராக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் இதன்படி பிறவுன் படைகளை திரட்டுவதற்காக நகரங்களுக்கு ஊழியர்களை அனுப்பினான் மேலும் சொல்லி அனுப்பினான் இவர்கள் மிகச்சிறிய ஒரு கூட்டத்தினர்தான் மேலும் இவர்கள் நம்மை மிகுந்த கோபமடைய செய்து விட்டார்கள் நாம் எப்பொழுதும் விழிப்பாக இருக்கக்கூடிய கூட்டத்தினர் அல்லவா இவ்வாறு நாம் அவர்களை அவர்களுடைய தோப்புகள் நீரூற்றுகள் செல்வ களஞ்சியங்கள் மற்றும் சிறந்த இருப்பிடங்கள் ஆகியவற்றிலிருந்து வெளியேறச் செய்தோம் அவர்களுக்கு நேர்ந்தது இதுதான் மற்றொரு புறம் நாம் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களை இவை அனைத்திற்கும் வாரிசுகளாக்கிவிட்டோம் فَأَتْبَعُوهُم مُشْرِقِينَ فَلَمَّا تَرَاءَى الْجَمْعَانِ قَالَ أَصْحَابُ مُوسَى إِنَّا لَمُدْرَكُونَ قال كلا إن معي ربي سيهدين فأوحينا إلى موسى أن اضرب بعصاك البحر زخرفا فلق فكان كل فرق كالطود العظيم وأزلفنا ثم الآخرين وَأَنْجَيْنَا مُوسَى وَمَنْ مَعَهُ أَجْمَعِينَ ثُمَّ أَغْرَقْنَا الْآخَرِينَ பொழுது விடிந்ததும் இவர்கள் அம்மக்களை பின்தொடர்ந்து சென்றார்கள் இரு கூட்டத்தாரும் ஒருவரை ஒருவர் கண்டு கொண்டபோது மூசாவின் தோழர்கள் சின்னமாக நாம் பிடிபட்டு விடுவோம் என்று கூக்குரலிட்டனர் அதற்கு மூசா கூறினார் ஒருபோதும் இல்லை என்னோடு என் இறைவன் இருக்கின்றான் அவன் சின்னமாக எனக்கு வழிகாட்டுவான் மூசாவுக்கு நாம் வகியின் மூலம் கட்டளையிட்டோம் உமது கைத்தடியினால் கடலை அடியும் உடனே கடல் பிளந்து விட்டது மேலும் அதன் ஒவ்வொரு பகுதியும் மாபெரும் மலை போன்றாகிவிட்டது அதே இடத்திற்கு இரண்டாவது கூட்டத்தாரையும் நாம் நெருங்கி வரச் செய்தோம் மூசாவையும் அவருடன் இருந்த அனைவரையும் நாம் காப்பாற்றிக் கொண்டோம் பிறகு மற்றவர்களை மூழ்கடித்து விட்டோம் إِنَّ وَإِنَّ رَبَّكَ لَهُوَ الْعَزِيزُ الرَّحِيمُ சின்னமாக இந்நிகழ்ச்சியில் ஒரு சான்று இருக்கிறது எனினும் இவர்களில் பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லர் மேலும் சின்னமாக உம் இறைவன் மிக வலிமை வாய்ந்தவனாகவும் பெரும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ إِبْرَاهِيمَ إِذْ قَالَ لِأَبِيهِ وَقَوْمِهِ مَا تَعْبُدُونَ قالوا نعبد أصناما فنظل لها عاكفين قال هل يسمعونكم إذ تدعون أَوْ يَنفَعُونَكُمْ أَوْ يَضُرُّونَ قَالُوا بَلْ وَجَدْنَا آبَاءَنَا كَذَلِكَ يَفْعَلُونَ மேலும் இப்ராஹீமின் சரிதையை இவர்களுக்கு எடுத்துரையுங்கள் ஒருபோது அவர் தம் தந்தையிடமும் சமூகத்தாரிடமும் எவற்றை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலைகளை நாங்கள் பூஜிக்கின்றோம் மேலும் அவற்றுக்கு சேவை செய்வதில் முழுமையாக ஈடுபட்டிருக்கின்றோம் என்று பதில் கூறினார்கள் அதற்கு அவர் கேட்டார் நீங்கள் அழைக்கும் போது உங்கள் அழைப்பை இவை கேட்கின்றனவா அல்லது இவை உங்களுக்கு ஏதேனும் லாபமோ நஷ்டமோ அளிக்கின்றனவா அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள் இல்லை ஆயினும் எங்கள் முன்னோர் இவ்வாறே செய்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம் قَالَ أَفَرَأَيْتُم مَّا كُنتُمْ تَعْبُدُونَ أَنْتُمْ وَآبَاؤُكُمُ الْأَقْدَمُونَ فَإِنَّهُمْ عَدُوٌّ لِّي إِلَّا رَبَّ الْعَالَمِينَ الَّذِي خَلَقَنِي فَهُوَ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 إلا من أتى الله بقلب سليم இதன் பின்னர் இப்ராஹிம் இறைஞ்சினார் என் இறைவனே எனக்கு நீ நுண்ணறிவு திறனை வழங்குவாயாக மேலும் என்னை உத்தமர்களோடு சேர்த்து வைப்பாயாக மேலும் பிற்கால மக்களிடையே எனக்கு உண்மையான புகழை வழங்குவாயாக மேலும் அருட்கொடைகள் நிரம்பிய சுவனத்தின் வாரிசுகளுள் என்னையும் ஒருவனாக ஆக்குவாயாக மேலும் என் தந்தையை மன்னிப்பாயாக சின்னமாக அவர் வழிகட்டு போனவர்களில் ஒருவராயிருக்கின்றார் மேலும் மனிதர்கள் அனைவரும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்தி விடாதே அந்நாளில் செல்வமும் பிள்ளைகளும் எவ்வித பயனும் அளித்திட மாட்டா ஆனால் எந்த மனிதர் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹுவின் சமூகத்திற்கு வருகை தருகின்றாரோ அவரை தவிர وَأُزْلِفَتِ الْجَنَّةُ لِلْمُتَّقِينَ وَبُرِّزَتِ الْجَحِيمُ لِلْغَاوِينَ وَقِيلَ لَهُمْ أَيْنَ مَا كُنتُمْ تَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ هَلْ يَنصُرُونَكُمْ أَوْ يَنتَصِرُونَ فَكُبْكِبُوا فِيهَا هُمْ وَالْغَاوُونَ وَجُنُودُ إِبْلِيسَ أَجْمَعُونَ அந்நாளில் சுவனம் இரையச்சமுடையவர்களின் அருகில் கொண்டு வரப்படும் வழிகட்டு போனவர்களின் முன்னிலையில் நரகம் திறந்து வைக்கப்படும் மேலும் அவர்களிடம் வினவப்படும் நீங்கள் அல்லாஹுவை விடுத்து எந்த தெய்வங்களை வணங்கி வந்தீர்களோ அந்த தெய்வங்கள் எங்கே அவை உங்களுக்கு ஏதேனும் உதவி செய்து கொண்டிருக்கின்றனவா அல்லது அவற்றால் தம்மையேனும் காப்பாற்றிக் கொள்ள முடிகிறதா பின்னர் அந்த தெய்வங்களும் வழிகட்டு போனவர்களும் இபிலிஸின் சேனைகளும் அனைவரும் நரகில் தலைகீழாக எறியப்படுவார்கள் قالوا وهم فيها يختصمون تالله إن إِنَّا لَفِي ضَلَالٍ مُبِينٍ إِذْ نُسَوِّيكُم بِرَبِّ الْعَالَمِينَ وَمَا أَضَلَّنَا إِلَّا الْمُجْرِمُونَ فما لنا من شافعين ولا صديق حميم فلو أن لنا كرة فنكون من المؤمنين அங்கு இவர்கள் அனைவரும் தமக்கிடையே சண்டையிட்டுக் கொள்வார்கள் வழி தவறியவர்கள் தங்கள் தெய்வங்களிடம் கூறுவார்கள் இறைவன் மீது ஆணையாக அகிலங்களின் அதிபதியுடன் உங்களுக்கு சரிசமமான தகுதியை நாங்கள் வழங்கிக் கொண்டிருந்த போது நாங்கள் வெளிப்படையான வழிகேட்டில் இருந்தோம் குற்றவாளிகள் தாம் எங்களை இந்த வழிகேட்டில் தள்ளிவிட்டார்கள் இப்போது எங்களுக்கு பரிந்துரை செய்பவர்கள் யாரும் இல்லை உற்ற நண்பர் எவரும் இலர் அந்தோ மீண்டும் ஒருமுறை எங்களுக்கு திரும்பிச் செல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் நம்பிக்கையாளர்களாய் திகழ்வோமே إن في ذلك لآية وما كان أكثرهم مؤمنين وإن ربك لهو العزيز الرحيم சின்னமாக இதில் பெரியதொரு சான்று இருக்கின்றது ஆயினும் இவர்களில் பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லர் மேலும் சின்னமாக உம் இறைவன் மிக வலிமை வாய்ந்தவனாகவும் பெரும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் كذبت قَوْمُ نُوحٍ الْمُرْسَلِينَ إِذْ قَالَ لَهُمْ أَخُوهُمْ نُوحٌ أَلَا تَتَّقُونَ إِنِّي لَكُمْ رَسُولٌ أَمِينٌ فَاتَّقُونِ فَاتَّقُوا اللَّهَ وَأَطِيعُونِ وَمَا أَسْأَلُكُمْ عَلَيْهِ مِنْ أَجْرٍ إِنْ أَجْرِيَ إِلَّا عَلَى رَبِّ الْعَالَمِينَ فَاتَّقُوا الله وأطيعون நூகுடைய சமூகத்தார் இறை தூதர்களை பொய்யர் என தூற்றினார்கள் அவர்களிடம் அவர்களின் சகோதரர் நூகு இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் நீங்கள் அஞ்சுவதில்லையா நான் உங்களின் நம்பிக்கைக்குரிய தூதராவேன் எனவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள் மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள் நான் இப்பணிக்காக உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லை என்னுடைய கூலியோ அகிலங்களின் அதிபதியிடமே உள்ளது எனவே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள் தயக்கமின்றி எனக்கு கீழ்ப்படியுங்கள் قالوا أنؤمن لك واتبعك الأرذلون قال وما علمي بما كانوا يعملون إن حسابهم إلا على ربي لو تشعرون وما بطارد المؤمنين إِنْ أَنَا إِلَّا نَذِيرٌ مُبِينٌ அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள் நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா மிகவும் கீழ்த்தரமான மக்கள் உம்மை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்களே அதற்கு நூகு கூறினார் அவர்களின் செயல் எப்படிப்பட்டதென்று எனக்கென்ன தெரியும் அவர்களுடைய கணக்கெல்லாம் என் அதிபதியின் பொறுப்பில் உள்ளது நீங்கள் சற்று உணர்ந்து செயல்படக்கூடாதா நம்பிக்கை கொள்வோரை விரட்டி விடுவது என் பணி என்று நானோ தெளிவாக எச்சரிக்கை செய்பவனாயிருக்கின்றேன் قالوا لئن لم تنته يا نوح لتكونن من المرجومين قال رب إن قومي كذبون فافتح بيني وبينهم فتحا ونجني ومن معي من المؤمنين فأنجيناه ومن معه في الفلك المشحون ثُمَّ أَغْرَقْنَا بَعْدُ الْبَاقِينَ அதற்கு அவர்கள் நூகே நீர் இதனை தவிர்த்துக் கொள்ளாவிடில் கல்லடிபட்டு விரட்டப்படுவோரில் நீரும் ஒருவராகி விடுவீர் என்று கூறினார்கள் நூகு இறைஞ்சினார் என் இறைவனே என் சமூகத்தார் என்னை பொய்யனென்று தூற்றிவிட்டனர் இனி எனக்கும் அவர்களுக்கும் இடையில் திட்டவட்டமான ஒரு தீர்ப்பை வழங்குவாயாக மேலும் என்னையும் என்னுடன் இருக்கும் இறை நம்பிக்கையாளர்களையும் நீ காப்பாற்றுவாயாக இறுதியில் நிரம்பிய ஒரு கப்பலில் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் நாம் காப்பாற்றிக் கொண்டோம் பின்னர் எஞ்சியிருந்த மனிதர்களை மூழ்கடித்து விட்டோம் إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً وَمَا كَانَ أَكْثَرُهُم مُؤْمِنِينَ وَإِنَّ رَبَّكَ لَهُوَ الْعَزِيزُ الرَّحِيمُ சின்னமாக இதில் ஒரு சான்று உள்ளது ஆயினும் இவர்களில் பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லர் மேலும் சின்னமாகவும் இறைவன் மிக வலிமை வாய்ந்தவனாகவும் பெரும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் كذبت عاد المرسلين إذ قال لهم أخوهم هود ألا تَتَّقُونَ إِنِّي لَكُمْ رَسُولٌ أَمِينٌ فَاتَّقُوا اللَّهَ وَأَطِيعُونِ وَمَا أَسْأَلُكُمْ عَلَيْهِ مِنْ أَجْرٍ إِنْ أَجْرِيَ إِلَّا عَلَى رَبِّ الْعَالَمِينَ أَتَبْنُونَ بِكُلِّ رِيعٍ آيَةً تَعْبَثُونَ وَتَتَّبِعُونَ تَتَّخِذُونَ مَصَانِعَ لَعَلَّكُمْ تَخْلُدُونَ وَإِذَا بَطَشْتُمْ بَطَشْتُمْ جَبَّارِينَ فَاتَّقُوا اللَّهَ وَأَطِيعُونَ واتقوا الذي أمدكم بما تعلمون أمدكم بأنعام وبنين وجنات وعيون إِنِّي أَخَافُ عَلَيْكُمْ عَذَابَ يَوْمٍ عَظِيمٍ ஆது சமூகத்தினர் இறை தூதர்களை பொய்யர் என தூற்றினார்கள் அவர்களுடைய சகோதரர் ஹூது அவர்களிடம் கூறியதை நினைவு கூறுங்கள் நீங்கள் அஞ்சுவதில்லையா நான் உங்களுடைய நம்பிக்கைக்குரிய தூதராவேன் எனவே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள் நான் இப்பணிக்காக உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை எனக்குரிய கூலியோ அகிலங்களின் அதிபதியிடமே உள்ளது என்ன இது உயரமான இடங்களிலெல்லாம் வீணாக நினைவு கட்டடங்களை நீங்கள் எழுப்புகின்றீர்கள் பெரும் பெரும் மாளிகைகளை நிர்மாணிக்கின்றீர்கள் நீங்கள் என்றென்றும் வாழப்போவதைப் போல மேலும் நீங்கள் எவரையேனும் பிடித்தால் கொடூரமாக பிடிக்கிறீர்கள் எனவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் அறிந்திருப்பவற்றையெல்லாம் எவன் உங்களுக்கு வழங்கினானோ எவன் உங்களுக்கு கால்நடைகளையும் பிள்ளைகளையும் தோட்டங்களையும் நீரூற்றுக்களையும் அருளினானோ அவனுக்கு அஞ்சுங்கள் நான் உங்கள் விஷயத்தில் ஒரு மாபெரும் நாளின் வேதனையை அஞ்சுகின்றேன் قالوا سواء علينا أوعظت أم لم تكن من الواعظين إن هذا وَمَا نَحْنُ بِمُعَذَّبِينَ فَكَذَّبُوهُ فَأَهْلَكْنَاهُمْ إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً وَمَا كَانَ أَكْثَرُهُم وإن ربك لهو العزيز الرحيم இதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள் நீர் நல்லுரை கூறினாலும் கூறாவிட்டாலும் எல்லாம்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 ஒரு தூதராவேன் எனவே நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள் இப்பணிக்காக நான் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை என்னுடைய கூலியோ அகிலங்களின் அதிபதியிடமே உள்ளது நீங்கள் இங்குள்ள அனைத்து பொருள்களுக்கு மத்தியில் நிம்மதியாக வாழ்வதற்கு விட்டு வைக்கப்படுவீர்களா என்ன அதாவது இந்த தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் பயிர் நிலங்களிலும் கனிந்த கொலைகளையுடைய பேரீச்சன் தோப்புகளிலும் மேலும் மலைகளை குடைந்து குடைந்து பெருமை கொண்டவர்களாய் நீங்கள் குடியிருப்புகள் அமைத்துக் கொள்கின்றீர்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள் மேலும் வரம்பு மீறி வாழ்பவர்களுக்கு கீழ்ப்படியாதீர்கள் அவர்களோ பூமியில் அராஜகம் விளைவிக்கின்றார்கள் இன்னும் எவ்வித சீர்திருத்தமும் செய்வதில்லை قالوا إنما مِنَ الْمُسَحَّرِينَ مَا أَنْتَ إِلَّا بَشَرٌ مِثْلُنَا فَأْتِ بِآيَةٍ إِن كُنْتَ مِنَ الصَّادِقِينَ قَالَ هَذِهِ نَاقَةٌ لَهَا شِرْبٌ وَلَكُمْ شِرْبُ يَوْمٍ مَّعْلُومٍ وَلَا تَمَسُّوا فأخذهم العذاب إن في ذلك لآية وما كان أكثرهم مؤمنين وإن ربك لهو العزيز الرحيم அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள் நீர் சூனியம் செய்யப்பட்ட மனிதராகவே இருக்கின்றீர் நீர் எங்களைப் போன்ற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 லூத்தின் சமூகத்தார் இறை தூதர்களை பொய்யரென தூற்றினார்கள் அவர்களிடம் அவர்களின் சகோதரர் லூத் இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள் நீங்கள் அஞ்சுவதில்லையா நான் உங்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு தூதராவேன் எனவே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள் நான் இப்பணிக்காக உங்களிடம் எவ்வித கூலியையும் கேட்கவில்லை என்னுடைய கூலியோ அகிலங்களின் அதிபதியிடமே உள்ளது உலக படைப்பினங்களில் ஆண்களிடம் நீங்கள் செல்கின்றீர்களா மேலும் உங்கள் மனைவியரிடம் உங்களுக்காக உங்கள் இறைவன் படைத்திருப்பனவற்றை விட்டுவிடுகின்றீர்களா உண்மை யாதெனில் நீங்கள் வரம்பு மீறி செல்லும் மக்களாவீர்கள் قالوا لئن لم تنته يا لوط لتكونن من المخرجين قَالَ إِنِّي لِعَمَلِكُمْ مِنَ الْقَالِينَ رَبِّ نَجِّنِي وَأَهْلِي مِمَّا يَعْمَلُونَ فَنَجَّيْنَاهُ وَأَهْلَهُ أَجْمَعِينَ إِلَّا عَجُوزًا فِي الْغَابِرِينَ ثُمَّ دَمَّرْنَا الْآخَرِينَ وَأَمْطَرْنَا عَلَيْهِمْ مَطَرًا فَسَاءَ مَطَرُ الْمُنذَرِينَ அதற்கு அவர்கள் கூறினார்கள் லூத்தே நீர் இவ்வாறு கூறுவதை தவிர்த்துக் கொள்ளாவிடில் எங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றப்படுகிறவர்களில் நீரும் சேர்க்கப்படுவீர் அவர் கூறினார் உங்கள் தீய செயல்களைக் கண்டு வெறுப்பவர்களில் நானும் ஒருவன் என் இறைவனே என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் இவர்களின் தீவினைகளிலிருந்து காப்பாற்றுவாயாக இறுதியில் நாம் அவரையும் அவருடைய குடும்பத்தினர் அனைவரையும் காப்பாற்றிக் கொண்டோம் பின்னால் தங்கிவிட்டவர்களோடு இருந்த ஒரு கிழவியை தவிர பிறகு மற்றவர்களை அழித்து விட்டோம் இன்னும் அவர்கள் மீது பொழிய வைத்தோம் ஒரு மழையை அது மிக மோசமான மழையாக இருந்தது அதுவோ எச்சரிக்கப்பட்டவர்கள் மீது இறங்கியது إن في ذلك لآية وما كان أكثرهم مؤمنين وإن ربك لهو العزيز الرحيم சின்னமாக இதில் ஒரு சான்று இருக்கின்றது ஆயினும் இவர்களில் பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல மேலும் சின்னமாக உம் இறைவன் மிக வலிமை வாய்ந்தவனாகவும் பெரும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் كذب أصحاب الأيكة المرسلين إذ قال لهم شعيب ألا تتقون إني لكم رسول أمين فَاتَّقُوا اللَّهَ وَأَطِيعُونِ وَمَا أَسْأَلُكُمْ عَلَيْهِ مِنْ أَجْرٍ إِنْ أَجْرِيَ إِلَّا عَلَى رَبِّ الْعَالَمِينَ أَوْفُوا الْكَيْلَ وَلَا تَكُونُوا مِنَ الْمُخْسِرِينَ الْمُسْرِفِينَ وَزِنُوا بِالْقِسْطَاسِ الْمُسْتَقِيمِ وَلَا تَبْخَسُوا النَّاسَ أَشْيَاءَهُمْ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ واتقوا الذي خلقكم والجبلة الأولين ஐக்காவாசிகள் இறை தூதர்களை பொய்யர் என தூற்றினர் அவர்களிடம் சுவைபு கூறியதை நினைவு கூறுங்கள் நீங்கள் அஞ்சுவதில்லையா நான் உங்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு தூதராவேன் எனவே நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள் நான் இப்பணிக்காக உங்களிடம் யாதொரு கூலியையும் கோரவில்லை எனது கூலியோ அனைத்துலகங்களின் அதிபதியிடமே உள்ளது நிறைவாக அளந்து கொடுங்கள் யாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தாதீர்கள் மேலும் சரியான தராசு கொண்டு எடை போடுங்கள் மக்களுக்கு அவர்களுடைய பொருள்களை குறைத்துக் கொடுக்காதீர்கள் பூமியில் அராஜகம் விளைவித்துக் கொண்டு திரியாதீர்கள் மேலும் எவன் உங்களையும் உங்களுக்கு முந்தைய சமுதாயத்தாரையும் படைத்தானோ அவனுக்கு அஞ்சுங்கள் قالوا إنما أنت من المسحرين وما أنت إلا بشر مثلنا وإن نظنك لَمِنَ الْكَاذِبِينَ فَأَسْقِطْ عَلَيْنَا كِسَفًا مِنَ السَّمَاءِ إِن كُنتَ مِنَ الصَّادِقِينَ قَالَ رَبِّ ربي أعلم بما تعملون فكذبوه فأخذهم عذاب يوم الظلة إنه كان عذاب يوم عظيم அதற்கு அவர்கள் கூறினார்கள் நீர் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரே ஆவீர் மேலும் நீர் எங்களைப் போன்ற ஒரு மனிதரே என்று வேறல்லர் மேலும் நாங்கள் உம்மை முற்றிலும் பொய்யரென்றே கருதுகின்றோம் நீர் உண்மையாளராயின் வானத்தின் சில பகுதிகளை எங்கள் மீது விழச் செய்வீராக அதற்கு சுவாய்வு கூறினார் நீங்கள் செய்து கொண்டிருப்பவை பற்றி என் இறைவன் நன்கறிகின்றான் அவர்கள் அவரை பொய்யர் என தூற்றினர் இறுதியில் குடை நாளின் வேதனை அவர்களை பீடித்துக் கொண்டது சின்னமாக அது பயங்கரமானதொரு நாளின் வேதனையாயிருந்தது إن في ذلك لآية وما كان أكثرهم مؤمنين وإن ربك لهو العزيز الرحيم பின்னமாக இதில் ஒரு சான்று இருக்கின்றது ஆயினும் இவர்களில் பெரும்பாலோர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லர் மேலும் சின்னமாக உம் இறைவன் மிக வலிமை வாய்ந்தவனாகவும் பெரும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் وَإِنَّهُ لَتَنزِيلُ رَبِّ الْعَالَمِينَ نزل به الروح الأمين على قلبك لتكون من المنذرين بلسان عربي مبين وإنه لَفِي زُبُرِ الْأَوَّلِينَ أَوَلَمْ يَكُنْ لَهُمْ آيَةً أَنْ يَعْلَمَهُ عُلَمَاءُ بَنِي إِسْرَائِيلَ மேலும் சின்னமாக இது அகிலங்களின் அதிபதியினால் இறக்கி அருளப்பட்டதாகும் நம்பிக்கைக்குரிய ரூஹ் இதனை எடுத்துக்கொண்டு இறங்கி இருக்கின்றது உமது உள்ளத்தின் மீது எதற்காகவெனில் அல்லாஹுவின் சார்பில் மனிதர்களை தெள்ளத்தெளிந்த அரபு மொழியில் எச்சரிக்கை செய்பவர்களுள் நீரும் ஒருவராய் ஆக வேண்டும் என்பதற்காக மேலும் முன்னோர்களின் வேதங்களிலும் சின்னமாக இது உள்ளது இஸ்ராயலின் வழித்தோன்றல்களில் உள்ள அறிஞர்கள் இதனை அறிந்து வைத்திருக்கின்றார்கள் என்பது இந்த மக்காவாசிகளுக்கு ஒரு சான்றாக இல்லையா وَلَوْ نَزَّلْنَاهُ عَلَى بَعْضِ الْأَعْجَمِينَ فَقَرَأَهُ عَلَيْهِمْ مَا كَانُوا بِهِ كَذَلِكَ سَلَكْنَاهُ فِي قُلُوبِ الْمُجْرِمِينَ لَا يُؤْمِنُونَ بِهِ حَتَّى يَرَوْا الْعَذَابَ الْأَلِيمَ فَيَأْتِيَهُم بَغْتَةً وَهُمْ لَا يَشْعُرُونَ فَيَقُولُوا هَلْ نَحْنُ مُنظَرُونَ ஆயினும் இவர்களின் பிடிவாதமான நடத்தை எவ்வாறுள்ளதென்றால் நாம் இதனை அரபியர் அல்லாத எவர் மீதாவது இறக்கி வைத்திருந்தால் மேலும் அவர் தெள்ளிய அரபி வேதமாகிய இதை அவர்களுக்கு ஓதிக்காட்டினால் அப்போதும் இவர்கள் அதனை நம்பக்கூடியவர்களாய் இருக்க மாட்டார்கள் இதே போன்று நாம் இந்நல்லுரைகளை குற்றம் புரிந்தோரின் இதயங்களில் செலுத்தி விடுகின்றோம் துன்புறுத்தும் வேதனையை அவர்கள் கண்ணால் காணாதவரை அவர்கள் இதன் மீது நம்பிக்கை கொள்வதில்லை பிறகு அவர்கள் உணராதிருக்கும் நிலையில் அது அவர்கள் மீது திடீரென வந்து விழும் அப்போது அவர்கள் புலம்புவார்கள் எங்களுக்கு சற்று அவகாசம் கிடைக்காதா أَفَبِعَذَابِنَا يَسْتَعْجِلُونَ أَفَرَأَيْتَ إِن مَّتَّعْنَاهُمْ سِنِينَ ثُمَّ جَاءَهُم مَّا كَانُوا يُوعَدُونَ مَا أَغْنَىٰ عَنْهُم مَّا كَانُوا يُمَتَّعُونَ இவர்கள் நம்முடைய வேதனை சீக்கிரம் வரவேண்டுமென்றா அவசரப்படுகின்றார்கள் நீர் கொஞ்சம் சிந்தித்தீரா பல்லாண்டுகள் வரை சுகமாய் வாழ்ந்திட இவர்களுக்கு நாம் அவகாசம் அளித்து விட்டிருந்தாலும் பின்னர் எதனை கொண்டு இவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்களோ அது இவர்களிடம் வந்துவிடுமானால் அப்போது இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை சாதனங்கள் இவர்களுக்கு என்ன பயனை தரப்போகின்றன وَمَا أَهْلَكْنَا مِنْ قَرْيَةٍ إِلَّا لَهَا مُنذِرُونَ ذِكْرَى وَمَا كُنَّا ظَالِمِينَ பாருங்கள் நாம் எந்த ஊரையும் அழித்ததில்லை எச்சரிக்கை செய்பவர்கள் அவர்களிடம் வந்து நல்லுரை வழங்கும் பொறுப்பை நிறைவேற்றாத வரையில் மேலும் நாம் கொடுமை புரிபவராயும் இருந்ததில்லை وَمَا تَنَزَّلَتْ بِهِ الشَّيَاطِينُ وَمَا يَنبَغِي لَهُمْ وَمَا يَسْتَطِيعُونَ إِنَّهُمْ عَنِ السَّمْعِ لَمَعْزُولُونَ தெளிவான இந்த வேதத்தை ஷைத்தான்கள் எடுத்துக்கொண்டு இறங்கவில்லை அது அவர்களுக்குரிய பணியும் அல்ல அவ்வாறு செய்வதற்கும் அவர்களால் இயலாது சின்னமாக அவர்கள் இதனை செவியுறுவதிலிருந்தும் கூட விலக்கி தூரமாக வைக்கப்பட்டுள்ளார்கள் فَلَا تَدْعُ مَعَ اللَّهِ إِلَٰهًا آخَرَ فَتَكُونَ مِنَ الْمُعَذَّبِينَ وَأَنذِرْ عَشِيرَتَكَ الْأَقْرَبِينَ وَاخْفِضْ جَنَاحَكَ لِمَنِ اتَّبَعَكَ مِنَ الْمُؤْمِنِينَ فَإِنْ عَصَوْكَ فَقُلْ إِنِّي بَرِيءٌ مِّمَّا تَعْمَلُونَ وَتَوَكَّلْ وَتَوَكَّلْ عَلَى الْعَزِيزِ الرَّحِيمِ الَّذِي يَرَاكَ حِينَ تَقُومُ وَتَقَلُّبَكَ فِي السَّاجِدِينَ إِنَّهُ هُوَ السَّمِيعُ الْعَلِيمُ ஆகவே நபியே அல்லாஹுவுடன் வேறு எந்த கடவுளையும் அழைக்காதீர்கள் அவ்வாறாயின் தண்டனை பெறுவோரில் நீரும் ஒருவராகி விடுவீர் உம்முடைய மிக நெருங்கிய உறவினர்களை எச்சரிக்கை செய்யுங்கள் மேலும் நம்பிக்கையாளர்களில் யார் உம்மை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடம் பணிவாய் நடந்து கொள்ளும் அவர்கள் உமக்கு கீழ்ப்படியாது மாறு செய்தால் நீங்கள் செய்யும் செயல்களுக்கு நான் பொறுப்பாளி அல்லன் என்று அவர்களிடம் கூறிவிடும் மேலும் வல்லமை மிக்கவனும் பெரும் கிருபையாளனுமாகிய இறைவனையே முழுமையாக சார்ந்திரும் அவன் எத்தகையவனெனில் நீர் எழும்போது உம்மை பார்க்கிறான் மேலும் சிரம்பணிந்து வணங்குவோர்களிடையே உம் அசைவையும் பார்க்கின்றான் சின்னமாக அவன் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான் هل أنبئكم على من تنزل الشياطين تنزل على كل أفاك أثيم يلقون السمع وأكثر وأكثرهم كاذبون மக்களே ஷைத்தான்கள் யார் மீது இறங்குகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கவா பெரும் பொய்யனாகிய பாவம் புரியக்கூடிய ஒவ்வொருவன் மீதும் அவர்கள் இறங்குகின்றார்கள் அவர்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் காதுகளில் ஊதிவிடுகின்றார்கள் மேலும் அவர்களில் பெரும்பாலோர் பொய்யர்களே وَالشُّعَرَاءُ يَتَّبِعُهُمُ الْغَاوُونَ أَلَمْ تَرَ أَنَّهُمْ فِي كُلِّ وَادٍ يَهِيمُونَ وَأَنَّهُمْ يَقُولُونَ مَا لَا يَفْعَلُونَ إِلَّا الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ وَذَكَرُوا اللَّهَ كَثِيرًا وَانْتَصَرُوا مِنْ بَعْدِ مَا ظُلِمُوا وَسَيَعْلَمُ الَّذِينَ ظَلَمُوا أي منقلب ينقلبون மேலும் கவிஞர்களையோ வழிகட்டு போனவர்கள்தான் அவர்களை பின்பற்றுகின்றார்கள் அவர்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் அலைந்து திரிவதையும் தாங்கள் செய்யாதவற்றை கூறுவதையும் நீர் பார்க்கவில்லையா ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிந்தார்களோ மேலும் அல்லாஹுவை அதிகம் நினைத்தார்களோ மேலும் தங்களுக்கு கொடுமை இழைக்கப்பட்ட போது அதற்காக மட்டும் பழி வாங்கினார்களோ அவர்களை தவிர மேலும் கொடுமை புரிகின்றவர்கள் அவர்கள் எந்த கதியை அடையப் போகின்றார்கள் என்பதை அதிவிரைவில் அறிந்து கொள்வார்கள்